लक्ष्मीनाथ समारंभाम नाथयामिन मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरु परंपरा यो नित्यमच्युतपदाम्बुदयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि प्रणागमेणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य ददीकसिन्धो राहुमानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सप्तत्राकारमध्ये सरसिजमुदुलोद्भासमाने विमाने काहवीरी मध्य देशे मृदुतर मध्यदेशे मृदुतरफणिराट्लोकपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामम् कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्माधात्रीकराभ्याम् परिचितचरणम् रङ्गराजम् भजेहम् గోవిందనామ సంకీర్తనం ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களுடைய ஒரு சம்பந்த பெருமையும் சிஷ்யர்களுடைய ஒரு சம்பந்த பெருமையும் அலாதியானது மகனியர்களான சிஷ்யர்கள் வேதத்துடன் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் எந்தாறு அனந்தாழ்வான் முதலிய சிஷ்யர்கள் ஆதரிசமான சிஷ்யர்கள் அதுபோல ஆச்சாரியன் என்று சொன்னாலும் பெரிய நம்பிகள் திருமாலை ஆண்டான் திருக்கோட்டியூர் நம்பி திருமலை நம்பி திருவரங்கப்பறையர் என்கின்ற எதிர் ஆச்சாரியர்களும் பரம பூஜ்யர்களாக அமைகிறார்கள் அதுதானே இருக்கும் ஏதாவது குறை இருக்கணும் இந்தியாவில் இத்தகைய ஒரு ஆச்சாரிய பரிபூர்த்தியோட அத்தகைய ஒரு சிஷ்ய பரிபூர்த்தியோடு நடுநாயகமாக விளங்குகிறார் ராமானுஜர் ஒரே சமயத்தில் தனக்கு மேல் ஸ்தானத்தில் உடைய ஆச்சாரியர்களும் அதே சமயத்தில் தனக்கு கீழே தன் பெரிய ஆசிரியக்கூடிய கூரத்தாவான்கிற சிஷ்யர்களும் அதன் மத்தியில ஸ்ரீ ராமானுஜர் பொழிகின்ற ஒரு பொழிவு எப்படி இருந்திருக்கும் என்று நாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு அத்தகைய மகான்கள் அந்த மகான்களுடைய குணங்களை அனுபவித்தோம் உலகத்தினுடைய குணம் எப்படி இருந்தது இவர் பதினெட்டு தடவை போய் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அலையிறார் அந்த மகான் அவர் கடற்காலத்திற்கு ஒட்டியவர் நம்பி அவரை போய் சேவிக்காது போய் பெருமாளை சேவிச்சுட்டு போம் என்று ஒரு தற்புகழ்ச்சி இல்லாமல் வந்த தன்னை தேடி வந்தவனை திருப்பி அனுப்புறார் அத்தகைய குண சம்பத்தை நேற்றுக்கு நாம் கேட்டோம் திருக்கோட்டிய மந்திருடைய ஒரு வினயத்தை எல்லாத்தையும் மறந்து போற திருமாலையாண்டானுக்கு சுந்தரராஜனே தீவிட்டு திருப்ப கொண்டு ஓடி வரான் இப்படி ஒரு மகனீயமான ஒரு பெருமையுடையவர்களாக அந்த ஆச்சாரியர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சிஷ்யர் சரணாகதினா இவர்கள் தான் இவர்களிடத்திலையும் தான் சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்களை பார்த்தா ஒன்னும் சரணாகதினா புரியாது திருமாலையான் தான் எப்படி இருக்கிறார் பேரப்பாழ்வான் எப்படி இருக்கிறார் இவர்கள் எல்லாரும் எப்படி முதலியான் தான் எப்படி இருக்கிறார் என்கின்றதை பார்த்தாதான் நமக்கு சரணாகதினா என்ன அப்படின்னு தெரியும் அப்படியாக்கும் இவர்களை ஆசிரித்திருக்கிற ஒரு அழகு இப்படி ஒரு பெருமையோடு விளங்கி வந்திருக்கும் பொழுது பகவத் விஷயங்களை தன்னுடைய சிஷ்யருடைய மத்தியிலே அனுபவித்து சொல்லியிருக்கிற வழக்கம் உண்டு சாஸ்திரார்த்தமான ஸ்ரீபாஷ்யத்தையும் சொல்றது உண்டு ஸ்ரீபாஷ்யம் வந்து சித்தாந்த விஷயம்தானே ஆனால் அனுபவயோக்கியமா இருக்கிறது பகவத்கீதத்தை அனுபவிக்கிறது பகவத் விஷயம் தானே பகவத் விஷயத்தை சொல்லும் போது மேடு சிலிர்த்தும் தொண்டை பயிர்த்து அனுபவித்து சொல்லுவார் சுவாமி எம்பெருமானார் திருவாயுமையில ஒரு அருமையான பாசுரத்தை இன்றைக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் சிஷ்ய கோட்டிகளுடைய மத்தியில எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை சிந்து பூமதியும் திருவெங்கடத்தும் அந்த நீ புகழ் காரையில் அண்ணலே இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தையிலானவர் மாணவர்களுடன் என்று எல்லாவற்றுக்கும் சர்வதாரணமாக கூடிய மிக முதல்வன் சமஸ்த தேவதைகளுக்கும் ஆராத்தியம் என்று அவனுடைய முதல் தன்மையான நீலகாரணமாயிருக்கும் அவனுடைய ஒரு தன்மையோ தேவாதிதேவனாயிருக்கும் தன்மையோ நினைத்துள்ள சிந்து பூமதியின் திருவேங்கடப்பு அம்பரின் புகை அவன் வந்து பரமசைலத்தோடு கூட திருமலையிலே நமக்கு சந்நிகிதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு பெருமையை சொல்லும் பொழுது எம்பெருமானாருடைய கண்களிலே தாரதாரியாக கண்ணீர் வந்தது அவருடைய முகத்தையே பார்த்து காலட்சேபம் வைக்கக்கூடிய சிஷ்யர்கள் அப்படி கவனிப்பார்களா எப்படி கவனிப்பார்னா இந்த கண்ணீர் எந்த இடத்துல வருதுன்னு கவனிக்கிறான் பாசுரமும் சின்ன பாசுரம் எந்த கண்டையும் கண்டையும் போதே கண்ணீர் விடுறாரா இந்த கண்ணீர் வந்துதானா மூல காரணமாக தந்தை தந்தை தந்தைன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவனவன் முதல் தந்தை அவன் என்று அவனுடைய காரணத்தை நினைத்து ஆனந்த பாஷ்பம் வந்திருக்கணும் என்று சொல்லலாம் வானகர் வானகர் போரோடும் என்று சொல்லி தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் முதல் தேவனாயிருந்தான் என்று சொன்னார் அப்போ தேவன் என்று அவனுடைய திறனத்தை கண்ணீர் பெற்றிருக்கார் என்று சொல்லலாம் அல்லது அந்தனின் புகை என்று வரும்போது கண்ணீர் வந்திருந்தால் அத்தகைய புகையுடையவன் எம்பெருமான் என்று அவனுடைய கீர்த்தியை நினைத்து ஆனந்த பாஸ்கர் வந்திருக்கும் சொல்லலாம் காரியில் மன்னலே என்ற இடத்துல கண்ணீர் வந்தால் அவனுடைய சௌந்தர்யாதி சுயத்தில் ஈடுபட்டு ஆனந்த கண்ணீர் வந்திருக்குன்னு நினைக்கலாம் அப்படி கவனிப்பாளா ஆச்சாரியனுக்கு இங்க எங்க அனுபவம் வருது எப்படி அனுபவம் வருதுன்னா அது எப்படி முகம் பார்த்து அவ காலட்சேபம் கேட்டிருப்பான் இது எங்க வந்து அந்த கண்ணீர் கண்டுபிடிச்சுட்டான் இது நான் சிந்து பூமகி அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு பூக்கள் நிறைய சிந்து கிடைக்கின்ற திருவேந்திரம் என்கின்ற இடத்திலேயே கண்ணீர் வந்திருக்கு அப்படின்றதும் ஒருத்தர் பார்த்தார்கள் தூக்கம் நிறைய சிந்தி கிடக்குங்கிற இடத்துல தூங்குற தூங்குற இடத்துல கண்ணீர் வந்தா அப்போ அர்த்தாவதார விஷயமா திவ்ய தேச விஷயமா கண்ணீர் விட்டுருக்காருன்னு நினைக்கலாம் தூணு சிந்தி கிடக்கு இந்த இடத்துல கண்ணீர் வந்திருக்கிறத பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தார்கள் காலக்ஷேபம் முடிந்ததும் இந்த காலக்ஷேபத்தின் மத்தியிலேயே கேள்வி கேட்க வேண்டும் கேட்டாதான் பதில் சொன்னாதான் காலக்ஷேபம்னு பெயர் இப்படி கண்ணீர் வர காரணம் என்ன என்று சொல்லணும் கண்ணீர் துக்க கண்ணீர் எப்படி வரும் ஆனந்த கண்ணீர் எப்படி வரும்லாம் சொல்லியிருக்கு பக்தி சாஸ்திரங்கள்ல இது இது கேட்டதுமே ஸ்ரீ ராமானுஜர் இங்கு ஸ்ரீரங்கத்துல உபயகாவிரி மத்தியில இங்க யோக்கியமா இருக்கிறதுனாலே ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணவர்கள் இங்கு இருந்து கைந்தரித்துக்க நிறைய இருக்கிறார்கள் சகல சௌகரியங்கள் இருக்கு இங்க வந்து இருக்க விரும்புகிறார்கள் இன்னொரு புஸ்தகம் இருக்குது ஆள் இருக்கு பூந்தோட்டமும் நிறைய இருக்கு புஷ்பதந்திரியம் பண்றார்கள் அதனால பூ பூக்க பூக்க பறித்து கொண்டு வந்து மாலை கட்டி பெருமாளுக்கு அந்தந்த காலத்திலே சமர்ப்பிக்கிறார்கள் அங்கு கொடிவம்மாயை சாரலா இருக்கிறதுனாலையும் அத்தகைய ஒரு திருமலையிலே நிறைய காடுகள் மண்டி கிடக்கிறதுனாலையும் வாசயோக்கியமாய் இல்லாததினாலையும் துஷ்ட கிரகங்கள் நடமாடுறதுனாலையும் ஏழு மலை ஆறு மலை கடந்து ஏழாவது மலையில இருக்கிறதுனாலையும் அங்க போய் வாசம் பண்ணி கொண்டு பகவத்கீந்து நீ பண்ணி கொண்டிருக்க ஆள் இல்லை இருக்கக்கூடிய திருமலை இல்லை எம்பெருமானார் காலத்துல இருந்தது அப்புறமே காட்சி இப்போ திருமலை எப்படி ஏராளமான ஜனங்கள் சேவிக்கும்படியாக பெருமையாக கைமீறங்கள்லாம் ரொம்ப சீரா நடக்கும்படியா இருக்கலாம் இப்பதானே ராமானுஜர் பார்க்கணும் அப்ப கவனிப்பார் இல்லாம கடந்தான் அர்ச்சகர்கள் விட கூட கீழ்திருப்பதிலிருந்து போய் திருவாராயணம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவார் பிரசங்க வாசம் பண்ண முடியாது அப்படி ஒரு பயங்கரமாக இருந்த ஒரு காலம் அந்த புஷ்பங்கள் நிறைய திருத்தும் கீழே உதிர்ந்தாலும் அந்த புஷ்பங்களை பறித்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு அத்தகைய கைங்கரியம் செய்வதற்கு யாரும் இல்லை அதனால சிந்து போனது ஏதோ பறிக்கிறதுக்கு ஆடு இருந்ததுன்னா பூரா பறிச்சிடுவாளே மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்திடுவாளே பரிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனாலே பூக்கள் சிந்தி கிடக்கு என்று சொல்லி கண்ணீர் விட்டதும் ஒவ்வொரு சிஷ்டிகளை ஒருத்தர பார்க்கிறார் சில பேருக்கு குடும்ப சௌகரியங்களை விட்டுட்டு நாம் எப்படி அங்க போறது நாம் போனாலும் குடும்பம் அனுமதிக்காது என்று சாமானிய ஆளுக்கு சில பேருக்கு திவ்ய தேசமான சிவரங்கத்துக்கு நாம் இங்கேயே இருந்து பௌசம் எப்படி போகிறது சில பேருக்கு எதிராக இருக்கட்டும் எம்பெருமானாதான் எனக்கு வேணுமே தவிர திருவேங்கடம் முடியாமல் கூட எனக்கு வாழ்ந்தான் எம்பெருமானாரை விட்டுட்டு யாரு போய் திருப்பதியில உட்காந்துருப்பா எந்த சிலபோ இதுல வெறும் அனந்தாழ்வான் நினைச்சான் அந்த எம்பெருமானாருடைய கண்கள்ல கண்ணீர் வரும் பட்சத்துல எம்பெருமானாருடைய சந்தோஷத்துக்காகவே எம்பெருமானாரை கூட விட்டுட்டு போக வேண்டியதான் என்ன நினைச்ச தைரியம் வேறு யாருக்கும் இல்லையாம் அவருடைய சிஷ்யர்களுக்குள்ள உடனே அனந்தாழ்வான் மிகுந்தவர் எழுந்திருந்து சேவித்து அடியோனை பிடித்தால் தேவருடைய தேவருடைய யுகத்துக்காக அந்த கைந்திருப்ப செய்ய கடவன் என்று சம்மதம் உடனே எழுந்திருந்து அவரை மாறுபட ஆலிங்கனம் பண்ணி கொண்டு நீ ஒருவர்தான் ஆண் தைரியத்தோட புறப்பட்டதுனால என்று சொல்கிறார் அனந்த ஆழ்வான் என்றிருந்ததற்கு அன்று முதல் அனந்தான் பிள்ளை என்கின்ற பெயர் வந்தது உடனே புறப்பட்டார் புறப்பட்டால் எப்படி இருந்தது அவருடைய குடும்பம்னா கர்ப்பவதியா இருந்தால் அவருடைய தேவி கால்நடையாக தான் போகணும் இப்பொழுதெல்லாம் போல வாகன வசதி கிடையாது கால்நடையாகவே போகணும் அப்படின்னு சொன்னா கர்ப்பவதியை அவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு மலை ஏறி என்பதை வாசம் பண்ணணும் பிரசவம் ஆகி அப்புறம் புறப்படுவதனாலே கை குழந்தையா போயிடும் இதே ஒரு வியாபத்தில் சென்று ஒரு நாள் கூட தள்ளி போட இஷ்டப்படலோ ஆச்சாரிய கைங்கரியத்தை பகவத் கைங்கரியம் கூட அவர் நினைச்சலாம் அத்தகைய ஆச்சாரிய கைங்கரியம் என்கின்ற ஒரு பேட்டியோட பிறப்புறதுனால தன்னுடைய தேவியையும் அழித்து கொண்டு நேர பெருமலைக்கு வந்து சேர்ந்தார் பெருமாளை சேவித்தார் தன்னுடைய தொடங்கி தொடங்கிவிட்டார் புஷ்பங்கள் பழித்து மாலகத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மழை காலம் நிறைய புஷ்பங்கள் புஷ்பிக்கிறது புஷ்பங்களை மாநகத்தை சமர்ப்பிச்சிடுறோம் கோடை காலம் வந்துவிட்டதானால் மலையில போயிருந்த மழை மலையில தங்காது எல்லாம் கீழ்தானே வயிஞ்சிடும் ரவுந்துட்டானால் திருச்சம் இல்லாததுனாலே அந்த செடி குடிகள் பூக்கிறது குறைஞ்சிடும் பூக்கிறது குறைஞ்சுட்டா புஷ்பகங்குடி ஸ்தம்பிச்சிடும் அதனால ஒரு ஜலாசனத்தை அந்த ஏற்படுத்தி பெய்கிற மழை ஜலத்தை தேக்கி வச்சுவிட்டோமானால் கோடை காலத்துல கூட ஓட்டம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி நம்முடைய தோட்டத்தை சரியா கவனித்து கோடை காலத்திலேயும் எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கும்படியாக செய்து கொள்ளலாம் என்று நினைச்சு உண்டார் அதுக்கு என்ன ஆட்களை வைத்து அத்தகைய ஒரு கைங்கரியத்தை பண்ணலாம் என்று அவன் நினைக்கல தானே சிறுக சிறுக அத்தகைய ஒரு பெரிய நேரிய தானே அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து தொடங்கினாராம் அம்பரிவர்த்தினியா ஜாயவாய மகாத்மா வாபி சேவாம் சேஷசைந்தே சகாரோ ஸ்ரீமான் தரிசவாமாச நிர்மாணம் பாச்சாரியம் பக்தர்கள் என்பது அம்பருவர்த்தியாஜாயோ மகாத்மா தானே இந்த சேவையில் ஈடுபட்டு வரார் தானே தண்ணீர் இறைக்கிறார் தானே மண்ணு பெசுகிறார் தானே மண்ணை வெற்றார் கூடியில் ஊற்றி தானே கொண்டு கொற்றார் அதற்கு வேண்டி எல்லை தானே வகுத்து பெரிய ஏரியை தானே அமைக்கிறார் அது தன் மண்ண வட்டி வெட்டி கூடல கொடுத்தா கொண்டு கொட்ட வேண்டியது அவருடைய தேவி கைங்கரை நாட்டு மாறக்கூடிய அந்த தம்பதிகள் கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர அழுத்துக்கல அனல் கூட கைங்கரி செய்யப்பட்டிருந்தோ ராமாவதாரத்துல பெரிய பெரிய மலைகளை கொண்டு வாகனங்கள் போடும்போது நாம் இவ்வளவு மண்ணை குளித்துட்டேன் புறந்திட்டு ஓடி மண்ணை கொண்டு உதிர்ந்தத்தினால மலைகளுடைய மத்தியிலும் மண்ணு கூட்டலாம் ஆகிடுமோ என்று அதுக்கு தோணலையாம் அதனாலே சலமிலா அணிவி என்று சொல்லுங்க கைஞ்சிரித்துக்கு வந்துட்டோமே அதோப்பா இது நம்மால ஆகணும் என்று சொல்லிட்டா அவர்கள் கைஞ்சிரித்துக்கு லாயக்கே நம்மாலான சிறு கைஞ்சிரித்தை செய்தோம் என்று நினைச்சென்றால் பத்து பேர் சேர்ந்து சிறு கைஞ்சிரித்தை தொடங்கினோ அது பெரிய கைஞ்சிரியமா ஆகிடும் தேர்வு சிறிய பேரா இருக்கிறத பார்த்துட்டு இது யாரதாக இருப்பா என்று பொறுப்பா தேர் நகராது வடக்கு ஆயிரம் பேரால் சேர்ந்து கை வச்சுட்டா தானே பேர் நகர்ந்து வரும் நாம இப்போ வீட்டுக்குனால வருமானம் நினைக்கக்கூடாது கைங்கரியத்துல ருச்சிதான் மிச்சம் இந்த கைங்கரியத்துல ஒரு ஆசை இருக்கிறனாலே இந்த ரெண்டு பேர்களுக்கு தான் இந்த கைங்கரியத்தை செய்கிறாள் மண்ணை அள்ளி வெட்டி வெட்டி கொடுக்கிறாள் இந்த மண்ணை தலையில தூக்கி கொண்டு கொண்டு கொற்றாள் அந்த அம்மாள் இப்போ ஒரு பேருந்த கர்ப்பவதி ஆயிட்டாள் அந்த அம்மா நல்ல வெயில் உச்சி வெயில் தலையில ஒரு சமயம் பயத்துல ஒரு சமயமா நடந்துவா யாருக்கு இது சகிக்கும் நமக்கு கேட்கறதுக்கே சகிக்கல இது யாருக்கு சகிக்கும் அங்க ஒரு முரட்ட வேடம் இருக்கிறான் அந்த காட்டுல அவன் நின்று பார்க்கிறான் பார்த்ததும் இந்த அம்மாள் வர நிலைய பார்த்ததும் அவனுக்கு தாங்கள் இந்த காட்சி அந்த அம்மாள் எடுத்து அம்மா நீங்க இந்த சமயத்தை தூக்கக்கூடாது நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது அது என் விட்டை இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று அந்த மண்ணை புரிகிறார் வேண்டாம் பார் என்னுடைய சாமி வெட்டி வெட்டி கொடுக்கிறார் அவர் கோபிச்சுப்பார் நாங்கள் ரெண்டு பேருமா தான் அந்த கைதுரை செய்தாகணும் வேண்டாம் போல் அப்படி இல்லம்மா நீங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது இது என்ன நாம் செய்கிறேன் என்று புரிந்து கொண்டு கொண்டு கொட்டிருக்கிறார் பாதிலேயே அவன் புரிந்து கொண்டு போயிடுறதுனாலே சீக்கிரம் வந்துடுறாள் அந்த அம்மா அதனால இருந்து அவன் கேட்கிறார் நான் சொன்ன இடத்துல கொண்டு கொட்டலையா பாதியில பாதியில கொட்டிட்டு வந்துடுறியா ஏன் திரும்பிட்டேன் என்று கேட்கிறார் இன்னும் ஒரு வேடியர் கொண்டு ஒரு கையில இருந்து பிடிங்க கொண்டு போறார் என்னமா கொடுத்து அவர்கிட்ட அவரா பிடிக்கிட்டு போறார் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார் அங்க என்ன வந்தார் அனந்தாழ்வார் இந்த வேடுகனை பார்த்து நீ ஏப்பா இதை அம்மா சாமி இந்த அம்மா தலைமை மண்ணை கட்டியாள் ஏ எனக்கு இல்லாத பரிவை உனக்கு என்னடா

இந்த அம்மாள் தீர்ற சமத்தை என்னால பார்க்க முடியாது அதிலே நம்மால் இருக்கிற அப்பீரடா உனக்கு ஒரு பதிவு போடா இது மிரட்டிவிட்டு வந்துட்டார் அன்பாவுதான் மறுபடியும் மண்ணை வெற்றி கொடுக்கிறார் அந்த அம்மா கொண்டு கொட்டும் போது அவனை போது மறுபடியும் வரான் அங்கிருந்து அந்த அம்மாள் இடத்துல கட்ட புடுங்குறான் அந்த அம்மாள் மறுபடியும் இவன் பிடுங்குறானே என்று நினைத்து மறுபடியும் தன் சாமி தகவல அவன் மறுபடியும் வந்துட்டான் என் இருந்து பிடுங்குறான் மதன் ரூனுக்கு கோபம் வந்துடுது கையில மண்வெட்டி எடுத்து கொண்டு துரத்துறாரு அவனை அவன் ஓடுறான் இவர் துரத்த அவன் ஓட கடைசியில் மண்வெட்டி எடுத்து கடாச்சினார் அது வேகமாக வந்து அவனுடைய பாவாங்கத்தில் அடிச்சுடு முகவாய்க்கத்தில் அடிச்சுடு அடிச்சதும் ரத்தம் கூட சென்றது ஓடி போயிட்டான் அவன் போய் தெரிஞ்சான் வா நீ கைங்கரியம் பண்ணலாம் என்று இவர் கைங்கரியத்துக்கு வந்து அன்னைக்கு எவ்வளவு கொட்டணுமோ அந்த அளவுக்கு மண் கொட்டின பிறகு புஷ்பங்குல மாலை கட்டி கோவிலுக்கு அனுப்பிச்சாகணுமே என்ற அக்கறையோடு நீ என்ன ஒரு குடும்ப போச்சிருக்கிறாரோ தங்கிறதுக்கு எந்த இடமோ அந்த இடத்துக்கு வந்து புஷ்பங்குலாம் சீக்கிரம் சீக்கிரமா மாலை கட்டி இருக்கிறார் தங்கிறதுக்கு கொடுத்து அனுப்பணும் எம்பெருமான் அர்ச்சக முகமான ஆவேசத்தை அனந்தாயுவனை கொண்டு விடுவா என்று சொல்ல ஒரு ஸ்ரீகிருஷ்ணவர் வந்து இந்த பெருமாள் கூப்பிடுறார் பெருமாள் ஏன் கூப்பிடுறார் சீக்கிரம் வர சொன்னார் இன்னும் மாலை கட்டியாகலையே மாலையை கட்டி எடுத்துனாரு விரும்பியோர் வந்து என்ன பண்ண போறேன் மாலையை கட்டின்னு வரேன் பெருமாள் கோப்புறாருலையும் பிரம்மாதிகள்லாம் அதனை பிரச்சனை ஓடி வர மாட்டாரா வீட்டில் அழுத்தமா உட்கார்ந்து கொண்டு மாலையை கட்டின்னு வரேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் உடனே பகவான் கேட்டவன் மாலை கட்ட வேண்டாமாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இது சொன்னா நான் மாலை கட்டுறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன் கட்ட வேண்டும்னா என் கைங்கரித்து நான் விட முடியுமா கட்டிதான் எடுத்துட்டு வருவேன் என்று சொல்லி அனுப்பிச்சார் கூட்ட போது வரா வராது போனால் உங்களுடைய மாலை நமக்கு வேண்டாம் என்று சொன்ன இவர் சொன்னார் மாலை வேண்டுமோ வேண்டாமோ நீர் போட்டுக்கொள்ளும் போட்டுக்கொள்ளாத போ என்னுடைய டியூட்டி என்னுடைய கைங்கரியம் மாலையை கட்டி நம்ம சமுதாயத்தை கொண்டு வைக்க வேண்டிய அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அதுக்கு மேல பெருமாள் கேட்கிறார் அப்படியானால் யாருடைய உப்புக்காக மாலை கட்டி அதுக்கு மாதிரி இவர் சொல்லணும் சார் உம்முடைய வகுப்புக்கணும் மாலை கட்டணும் நம்ம ஆசாரியன வகுப்புக்கணும் ராமானுஜன் வகுப்புக்கணும் மாலை கட்டுகிறோம் என்று சொல்லணும் சார் அதற்கு மேல அப்படியான இந்த விபதேசத்தில் இருக்க கூடா இருக்கும் பெருமாள் அதுக்கு மேல கோபத்தோட சொல்றார் அதற்கு மேல இவர் சொல்றார் விபதேசத்தில் இருக்கக்கூடாது போன்னு சொல்லிட்டு நீர் யார் நீரும் விபதேசத்துக்கு வந்தவர்தான் நாமும் வந்தவர் தான் நீர்க்கெத்த வைகுண்டமா வைகுண்ட லோகாவே சுவாமி புஷ்கரணி தடே என்று வைகுண்டத்தை விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தீர் நாம் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு பின்னாடி வந்தோம் நம்ம ரெண்டு பேருக்கும் இது சொந்த இடம் இல்லை வந்த இடமா இருப்பதனாலே நீர் வந்து இதை விட்டு போன சொல்றதுக்கு ஆள் இல்லை நீர் கூட்டு நான் வந்திருந்ததுனானா நீ போன்னு சொல்லலாம் நான் யாரை அனுப்பிச்சு வந்தேனோ அவர் தான் சொன்னாலேயே இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னதும் பெருமாள் தோத்து போயிட்டான் தோத்து போனதுல பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு ஒரு பிடிவாதத்துக்கு காரணம் எது ராமானுஜர் ஆசிரிச்சிருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் தானே அதுல பெருமாளுக்கு கசப்புமான அதனாலே பெருமாள் சந்தோஷப்பட்டு இருக்கிறார் ஒரு மாணவெல்லாம் கட்டி கொண்டு கூடையோட கொண்டு பகவான் வரும் வரும்பொழுது நாம் கூர்த்த போது வராததுனாலே பெருமான் பெருமான் முகம் சுமற்றிருப்பார் அவர் முகத்தை இப்ப பார்க்க வேண்டாம் கொஞ்சம் கோபத்தோடு இருப்பார் என்று நினைத்து தலை குனிந்து கொண்டே வந்து அந்த குலசேகர தடியினுடைய சமீபத்துல கீழ அந்த கிருஷ்ணமாலையை வச்சுவிட்டு தலை குனிந்து கொண்டே இவர் திரும்பும் பொழுது இவர் தன்னை பார்க்க மாட்டாரான்னு ஏங்கியிருக்கிற பெருமாள் உடனே தலை நிமிர்ந்து ஆண்டாழ்வான் என்று குரல் கொடுத்தார் ரத்தம் வர்றது ரத்தம் வந்ததும் புரிந்து எடுத்து வேடிவனாக வந்து வழி மறிச்சதும் இவர்தான் அப்படின்னதும் உடனே கதறி புஷ்பகந்திரத்துக்கு ஆடில்லையேன்னு கண்ணீர் விட்ட ஆச்சாரியனுடைய இந்த உகப்புக்காக புஷ்பகந்திரத்துக்கு வந்துவிட்டு ஆனால் தேவரீருடைய மகவாய்க்கட்டில் இப்படி ஒரு அபச்சாரப்பட்டுட்டேனானால் என் ஆச்சாரியனுடைய ஹிருதயம் உடஞ்சிடுவேன் இப்படி அவதானப்படவே இங்க வந்தேன் என்று நினைத்து கதறி இதுக்கு எந்த வைத்தியம் செய்ய முடியும் பிராகிருத சரீரமா இருந்தா ஒரு பிராகிருத டாக்டரை காட்டி மருந்து போட முடியும் அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு என்ன மருந்து செய்ய முடியும் என்னதான் பரிகாரம் செய்ய முடியும் என்று கண்ணீர் விட்டு நிற்கிறார் இப்படி கண்ணீர் விடும் பொழுது உடனே பகவான் சொன்னால் எனக்கு வேண்டிய ஔஷதம் பரமபாகவதாளுடைய பாத தூளிதான் அந்த பாததூளியாலே அந்த பாதுகூலியை திரட்டி வைத்தால் எனக்கு ஔஷதமாகும் என்று சொல்ல எந்த பாக எந்த பாகவதாவுடைய பாதத்தூளியை திரட்டி பெருமாளுடைய தாவாங்கத்தில் வைக்க முடியும் என்ன செய்தாலோ தெரியாது இப்போ கொடுக்கக்கூடிய பிரசாதம் ஸ்ரீபாத ரேணு என்று அதுக்கு பெயர் அது பச்சை கற்பூரத்தினாலேயே இன்றைக்கும் பெருமாளுடைய தாவாங்கத்தில இன்றைக்கும் அந்த மருந்து சாத்தி நமக்கு பிரசாதமா கொடுக்கிறான் பகவத் நமக்கு அது சர்வவியாதியும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு ஔஷதமாக நமக்கு அது அமைகிறது இத்தகைய அகில குணாவாசலக்கூடியவராம் அனந்தாழ்வான் ஆச்சரியமான பூந்தோட்டம் போட்டுட்டார் அனந்தாழ்வானுடைய ரூபமே அனந்தம் ஆச்சரியமான பூந்தோட்டம் போட்டுட்டார் மல்லிகை முல்லை சம்பனம் பொன்னாகம் அசோகம் முதலீதான புஷ்பங்களும் லதா கிரகங்களும் துளசி பாத்துகளும் மறுக்குழந்து பாத்துகளும் வேர் புதர்களும் போட்டு ஒரே கமகமகமான இந்த வசந்த வனம் அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு ரம்யமா இருக்கும் சிறு சிறு தட்டாகங்கள் அமைச்சு அதுல தாமரை நீரோத்தலங்கள் எல்லாம் போட்டிருக்கார் ஆசுத்தி செய்கிற பூந்தோட்டமாச்சு அப்படி விதவிதமான புஷ்பலிங்கரியம் பண்ணி கொண்டு எப்போதும் பூந்தோட்டத்திலேயே இருப்பார் வேற ஒண்ணு அவருக்கு தெரியாது மாலை கட்டி பெருமாளை கொண்டு கொடுக்க வேண்டியது பெருமாளை சேவிக்க வேண்டியது பூந்தோட்டப்படுத்த வேண்டியது தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது கிளற வேண்டியது களை எடுக்க வேண்டியது பூவிரிக்க வேண்டியது கட்ட வேண்டியது என்று பூந்தோட்டமே லட்சியமாக இருக்கும் காவலில் போட்டுள்ளார் அந்த பூந்தோட்டத்துக்கு ராத்திரி ராத்திரி யாரோ ஒரு நவ தம்பதிகள் அந்த பூந்தோட்டத்துல வந்து தங்கள் இஷ்டப்படி இல்லாமல் விளையாடிட்டு போறார்கள் அதனால நல்ல செடி இல்லாமல் ஒடிச்சு கிடக்கு பூவெல்லாம் உதிர்த்து கிடக்கு தாம்பூலம் போட்டு போட்டு எங்கு பார்த்தாலும் துப்பி கிடக்கு இத்தகைய ஒரு தோட்டத்தை வந்து இவ்வளவு பவித்திரமா வச்சிருக்கிற பகவான கூறிய தோட்டத்தை உல்லாச பிரயாணமா வருகின்றவர்கள் உல்லாச பொழுது போக்கு போக்கிட்டு போகிறதுக்கான பொது பார்க்கா இது எம்பெருமானுக்கு போட்ட பவித்திரமான தோட்டம் இல்லையா யார் இப்படி வந்து இது தூஷிதமாக ஆக்குகிறது என்று நினைத்து மிகவும் கோபித்து அந்த வேலைக்காரனை கண்டித்தா மிகவும் கவனிக்கலாம் கவனிச்சுதான் இருக்க யார் போனார் வந்தார்னு தெரியலே சரி நன்றா கவனி இந்த உத்தரவை போட்டார் மறுநாள் ராத்திரி பூரா கண் முடிச்சுண்டு பார்க்கிறான் யார் வந்தா போனான்னு தெரியல மறுநாள் வந்து அனந்தாழ்வான் வந்து தோட்டத்தை பார்த்தோம் அதே போல பூவெல்லாம் உதிர்த்த கிடக்கு இலையெல்லாம் உடிச்ச கிடக்கு அங்கும் இங்கும் எச்ச துப்பி இருக்கு யாரோ ஸ்திரீ புருஷால் ராத்திரி வந்து இங்க விளையாடிட்டு போறான் ரெண்டு சங்கீதமும் இன்றைக்கு நாமே பார்ப்போம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தம்பதிகள் இவர் கண்ணு தப்ப முடியாது கையில தட்டிய வச்சிருந்து உட்கார்ந்து இருக்கிறார் யாரா தான் இருக்கட்டும்னா நல்ல நிலவு வீசுறது பாதி ராத்திரிக்கு ஒரு அழகான தம்பதிகள் சின்ன வயசு பையன் மொத்தம் ரொம்ப சின்ன வயசை குட்டி இருபத்தி நாலு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் அவளுக்கு அவர்கள் ரொம்ப அழகா ரம்யமா பூக்களை பறிக்கிறதும் அந்த புருஷன் அந்த பொம்மநாட்டினுடைய தலையில தூக வைக்கிறதும் ரெண்டு பேருமாக தடவி தாம்பூலம் ஊத்துக்கிறதும் ரெண்டு பேருமாக கையை கொடுத்து சஞ்சாரம் பண்றதும் ஒரு பாட்டு பாடுறதும் எச்சத்துக்கிறதுமா இருக்கிறத இப்படி பார்த்தாரோ இல்லையோ உடனே குண்டாம்பதிய கையில எடுத்திருந்தா இந்தா சீனிவாசனுடைய நந்தவனம் எம்பெருவானுடைய நந்தவனம் இதுல என்னவா இப்படி நீ வந்து ஒரு அபகாரியங்களை பண்ண வந்தீர்கள் என்று யாருடா அங்கே பிறகு அந்த குட்டியை விட்டுவிட்டு அந்த புருஷன் ஓடிவிடும் வாசல்ல ஓடி போனதுமே அவனை துரத்தினாரு ஆள் கிடைக்கல இந்த பொண்ணை பார்த்தார் இந்த இசுமான் அவ ஓடி போடுவாளேங்கிறதுக்காக அவளை பிடிச்சு கட்டிவிட்டார் அந்த கூடிய சம்பக மரத்துல கட்டிவிட்டார் இவரும் ஓடி போயிட போறாளே சொன்னார் உங்களுக்கு வந்து ஆம்பளைக்கு ஆம்பளைய பிடிக்க தெரியல அவர் போயிட்டாரு என்ன போட்டு தான் இந்த மரத்துல கட்டியிருக்கிறேன் பேசாம இருமா உன்னை நான் ஒன்னும் பண்ணல உன்னை ஒன்னும் அடிக்கல வெய்யல என்ன பார்த்தா எனக்கு இறக்கமா தான் இருக்கு என்ன கட்டினாலேயும் அவன் வரமாட்டான் அவன் வரட்டும் என்னுடைய ஆத்திரம் பூரா அவன்கிட்ட நான் தீர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு நாளா ரெண்டு நாளா இப்படியே இந்த இடத்த வந்து துவைக்கிறதும் எச்சரிக்கிறதும் பூத பறிக்கிறதும் இது பகவானுடைய நண்பவனா இல்லையா ஏதோ சுவாமி நம்ம தெரியாம வந்துட்டோம் நடந்துடுச்சு அவரை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட அவர் பிரிஞ்சிருக்க மாட்டார் என்னை அவிழ்த்து விட்டுடுங்க நான் போயிடுறேன் பிரிஞ்சுக்க மாட்டாருன்னா உன்னை விட்டுட்டு என்னமா ஓடினாரோ என்னையும் கட்டியாம இருக்க வேண்டியதானே அப்போ அவளுக்கு கருவி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றீங்க அவர் ஓடி போயிட்டாரு அவர் வரட்டும் அப்பதான் விடுவேன் என்று கட்டி சொல்லி இவர் வாது பண்றாரு இந்த அம்மாவை விடல அவர் என்ன பண்ணார் இவளை விட்டுட்டு போக மாட்டார் அவர் என்ன பண்றாரு இந்த ஆனந்தாவான் அந்தாண்ட போயிட்டாரோ அனந்த போயிட்டாரோ நாம அவுத்து இவ்வளவு அழைச்சன்னு போயிடலாம் என்று நினைச்சு காம்பவுண்ட் செவிற்கு அண்ணாண்டேன்னு தலை காட்டுறாராம் எட்டி பார்த்தது இல்ல வாயா அப்படின்னா வேற வழியில் இவளை அழைச்சன் போயிட்டா அவையாகணும் அதனால மனமனம் வந்துட்டார் அந்த பையன் உனக்கு புத்தி இருக்கா இது பெருமாளுடைய நந்தவனன்னு வாசலையே போட்டிருக்கேன் இல்லையா வாசல்ல போட்டிருக்கேன் இல்லையா இந்த நந்தவனம் வந்து உல்லாச போது போக்குறதுக்கு நீங்க எல்லாம் சுத்துறதுக்காக நான் போட்டிருக்கேன் இது பொது பார்க்கா இங்க வந்து இவ்வளவு அசுத்தம் பண்ணிட்டு போனீர இப்படி சுத்திட்டு போனீர ஏதோ தெரியாத்தனமா பண்ணிவிட்டோம் நந்தவனம் நன்னா இருந்தது நாங்களே சின்ன வயசு நல்ல நிலம் அடிக்கிறது உல்லாசமா போயிட்டு வரலான்னு வந்துட்டோம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் சந்தோஷப்படுறாப்புல செய்யணுமே தவிர நீங்கள் இதுல சுயநலம் பாராட்டக்கூடாது எனக்கு சுயநலம் இல்லையா இது பகவானுடைய நந்தனம் உன்னுடைய கால்கை பட்டு தானா இதை பகவானுக்கு எப்படி சமர்ப்பிக்க முடியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் உல்லாசமா போது போக்குற வாழ்க்கை பெருமாள் என்ன கைங்கறி என்னன்னு எங்களுக்கு எப்படி புரியும் ஏதோ நடந்தது நடந்திருக்கு இந்த அம்மாவை அவிழ்த்து விட நாம் அழைச்சு போறோம் இதுல அமைத்து விடுறோம் சரி இவ்வளவு நேரம் இந்த கை தோட்டத்துல வந்து நீ அபசாரம் பண்ணதற்கு இவருக்கு என்ன கருத்து இப்போ இவ்வளவு பூவை வேஸ்ட் ஆகிவிட்டேன் இது என்ன பதில் சொல்றீர் அப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க உடனே அவசரா என்ன பண்ணணுங்கிறீர் இதுல கொடுக்க முடியாது இப்போ கொடுக்க முடியாம என்ன பண்ண போறீர் கட்டி விஷயம் என்ன பண்ண போறீர் எங்களுக்கு ஒரு தண்டனை விதிச்சதாகவே இருக்கட்டும் என்னிடத்துல இதுக்கு வேற ஒன்றும் பணம் கொடுத்ததாக எதுவும் இல்லை அவனுக்கு ஆள்னா கொடுக்க முடியாது நம்ம சும்மா இப்படி கையை கொடுத்தோம்னா அலையிறவன் பணம் கொடுத்தா அவனா வாங்கிப்போமே தவிர கால்னா கொடுக்க மாட்டோம் அதனால கால்னா கொடுக்க முடியாது அதுக்கு பதிலா இவங்களை வேணா நீங்கள் தோட்டத்துல பூ கட்டுறதுக்கோ பூந்தோட்டத்துக்கு கூட்டுறதுக்கோ இவளை வேணா உங்களுக்கு ஆட்படுத்துற வேலைக்காரியா வச்சு அப்படி சொல்லு உடனே இந்த பையனை பார்த்து இவர் சொல்றார் இந்த பொண்ணு உனக்கு நான் கண்டிப்பா தானமா பண்றேன் நீ வாங்கிட்டு வேண்டி சொன்னதும் உடனே கொடு அப்படின்னார் கொடுன்னதும் இப்படி கையை நீட்டினான் இந்த பொண்ணை கன்னிகாதானமா பெற்றுக்கோ என்று கொடுக்கிறார் அனந்தாழ்வான் அந்த பொண்ணு சித்த நேரம் கட்டியது மை வழியும் கண்ணை கசைக்கண்ண அழுதுமே அதுக்கு பிறகு இவருக்கு பெரியாழ்வார போல வாட்சல்யம் உண்டு வாட்சல்யம் உண்டதுனாலேயே அந்த பையனோட ஒரு பிரணய கலகம் வேற ஒன்றும் இல்லை இந்த பிரணய கலகம் பண்ணிவிட்டு கன்னிகாதானம் போலே அந்த பொண்ணை கொடுத்தார் அப்படிங்கும் பொழுது உடனே ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டார்கள் திரியந்திர முடியானக சந்திரக்கிற கதாதரனாக கையை நீட்டிருந்திருக்கிறார் பத்மாவதி தாயாராக அந்த பொண்ணு இருக்கிறார் இந்த ரெண்டு பேர்களும் பெருமாளும் பிராட்டியும் தான் என்றதனே அனந்தாழ்வான் திருவடியில விழுந்துவிட்டான் அதுக்கு மேலே பெருமாள் சொல்றாரு அனந்தாழ்வான் இந்த வசந்த வனத்துல வந்து நாம் விவரிக்கலாதோ கூடாதோ என்றார் கல்வி நாடகத்தின் பெருமானே உமக்காக போட்ட தோட்டம் தானே நான் ஏதோ தெரியாமையினால கண்டிச்சு விட்டேன் நீங்கள் தினமும் வந்து இந்த வசந்த வனத்துல விகரிக்கணும் விளையாடணும் என்று பிரார்த்தி கொண்டதும் உடனே பெருமாள் மறைந்தார் இப்படி ஒரு கைக்கரியம் ஆச்சாரியனுடைய ஹோப்புக்காக தண்ணினால் ஆனால் அந்த பெருமாள் தானே இவரை தேடி இவரிடத்துல விளையாடி பிரத்யட்சமாக இருந்துட்டு போர் இப்படி பகவானுக்கு ஆச்சரியமாக உற்சவங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அனந்தாயானுடைய வைபவம் இன்னும் ஆச்சரியம் மாமனாரா மட்டும் இல்லை அனந்தாயுவான ஆச்சாரியனாவும் ஏற்றுக்க நினைக்கிறானாம் என்பதுதான் ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து எல்லாம் திருமா திருமண யாத்திரையாக புறப்படுகிறார்கள் வண்டி வண்டியாக சாமான்கள் ஏற்றிக் கொண்டு அவர்கள் கால்நடையாகவே நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு கொண்டு போக போக திருமண யாத்திரையிலே இடையில வரக்கூடியது மதுராந்தகம் தான் மதுராந்தக கஷேத்திரத்துல வந்ததும் இவர்கள் திருமலை பரியந்தம் தனக்கு போதுமான சாமான் என்று ஏற்றி கொண்ட சாமான்கள் எல்லாம் அரிசி உள்பட எல்லாம ஆயிடுது இனிமேல் பாதிக்கு மேல்பட்ட யாத்திரையை எப்படி நடப்பது தனியாராதனை எப்படி செய்கிறது என்று நினைத்து அவனிடர்களும் கவலையோட யாத்திரையை இப்படி திரும்பி ஸ்ரீரங்கம் போகணுமானாலும் யாத்திரைக்கு செலவுக்கு வேணும் அப்படி திரும்பி திருமலை போனானாலும் யாத்திரைக்கு செலவு வேணும் முக்கியம் என்ன வேற என்ன செலவு பசிக்கு அங்கங்க ஆதாரம் வேணும் என்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு மதுராந்தக ஏரிக்கரையிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு ஸ்ரீவிஷ்ணவன் அங்கே வந்தான் அவனும் வந்து சேவித்தான் கைகளை குதித்து கொண்டான் பதியாராதனம் அடியன் செய்கிறேன் என்று சொன்னார் நீர் யாரப்பா என்று சொன்னால் அவன் சொல்றான் எனக்கு ஸ்ரீனிவாசதாசன் பெயர் என்று சொல்லுவார் ஸ்ரீனிவாசதாசன்னா ஸ்ரீ விஷ்ணவனா இருந்தானா நாங்கள் கதியாராதனம் ஏற்றுப்போம் நீ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணவனா ஸ்ரீ வைஷ்ணவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் தான் சொன்னா போறாது நீ யாருடைய திருவடி சம்பந்தம் யாருடைய சிஷ்யன் அதை சொல்லுவோம் குரு பரம்பரை என்ன நான் அனந்தாழ்வானுடைய திருவடி சம்பந்தம் அனந்தாழ்வான் தான் எனக்கு ஆச்சாரியன் அனந்தாழ்வான் தான் உனக்கு ஆச்சாரியன் ஆகி தனியன் சொல்லு ஏன்னா இதெல்லாம் உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு தனியன் சொல்லு என்றதும் உடனே தற்காலிகமான ஒரு தனியனை உடனே அந்த பையன் சொல்றான் அகிலாத்ம குணாவாசம் அஜான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் அகில ஆத்ம குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அஜான இருளை போக்கக்கூடியவன் ஆசிரியர்களுக்கு அண்டினவர்களுக்கு அபயம் தரக்கூடியவனமான அனந்தாயுமான நான் சேவிக்கிறேன் எனக்கு இந்த அர்த்தம் புரிய சொல்றேன் இந்த வந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தனியன் சொல்லி பழக்கம் இல்லை என்று இதுல இருந்தே தெரியும் இந்த பையனுக்கு தனியன்பது எப்படி அமையணும் ஆச்சாரியனை சேவிக்கும் போது அவருடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தம் காட்டி தனியன் அமையணும் இதுல அப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம திடீர்னு அனந்தாழ்வான சேவிக்கிறேன்னு ஆச்சாரியனுடைய குணங்களை மட்டிலும் அனுசந்தானம் பண்ணியிருக்கிற தனியனை பார்த்து உன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் யாரு என்று ஸ்ரீவிஷ்ணவன் கேட்க உடனே அடுத்த தனியனை சொல்றார் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருகத்வயம் எதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரிய குரும்பகே ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியை ஆசிரித்திருக்கிற ஆனந்தாயான சேவிக்கிறேன் என்றுமே ஸ்ரீ விஷ்ணவர்களா முகந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அவருடைய ததீயராதனத்தை அங்கீகரிச்சென்றார்கள் அவர் சொன்னார் திருவிலை பரியந்தம் அங்கங்க நான் தங்களுக்கு தடியாராதனம் பண்ணியே அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்ல அது பிறகு எந்தெந்த தீபதேசத்துல தாங்கள் தங்குவோம் அடுத்து திருநென்றூர்ல தங்குவோம் இல்லது திருவல்லிக்கேணியில தங்குவோம் என்ன எங்கெங்க தங்கு திருவள்ளூர்ல தங்குவோம் இவருக்கு சொல்லிட்டே இருக்கு அங்கங்கே போய் இவர் இவர்களுக்கு வேண்டிய பதியாராதனங்களை பண்ணி பண்ணி பண்ணி திருமலை கீழ் திருப்பதி வரையிலும் வந்த பிறகு இவர்கள் எல்லாரும் என்னுடைய ஆச்சாரிய நடத்துறதை நீங்கள் வருவதாக சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் நீங்கள் வந்து கொண்டிருங்கள் என்று புறப்பட்டு போயிட்டு அங்கங்கு ததியாராதனம் பண்ணின ஒரு அழகும் ஒரு வினயமும் பூர்ண வைஷ்ணவ லட்சணத்தோடு இந்த பையன் இருக்கிறதையும் பார்த்து மகம் உகந்து சந்தோஷப்பட்டு கொண்டு திரும்பி அனந்தாழ்வான் திருமாளிக்கு வந்து அவரை தேவிக்கிற காலத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீனிவாசதாசர் இங்க வந்தானோ என்று கேட்டதும் அப்படி யாரு என்று அவர் கேட்க மதுராந்தகத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு திவதேசத்திலையும் தங்குற இடங்களெல்லாம் எங்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தாரே ததியாராதனம் பண்ணி வந்தாரே தேவரையருடைய திருவடி சம்பந்தமா கூடிய சீனிவாசம் தான் இனி அந்த பெயரோட யோசிச்சு பார்த்தால் உடனே கண்ணுகளால கண்ணீர் பெருக்கினா எம்பெருமானே ஏவட்சமும் மகாமியகம்னு கண்டு எம்பெருமானே எம்பெருமான நம்பி வந்திருக்கிற இவ்வளவு அடியார்களையும் பட்டினி போடாம அங்கங்க ஆகாரம் போட்டு அழிச்சுன்னு போகிறதுக்காக வந்திருக்கிறான் அதுக்கு இவர்களுடைய அனந்த நிஷ்டை தான் காரணம்னு அனந்தாழ்வான் நினைக்கிறார் வந்த ஸ்ரீவிஷ்ணவர்கள் சொல்றாரு எங்களுடைய அனந்த நிஷ்டைக்கு காரணம் இல்லை தேவரீருடைய பிரபாவம் தான் அதுக்கு காரணம் எங்களுடைய அனந்த நிஷ்டையாயிருந்தா ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு வந்து எங்களுக்கு அபியாராதனம் பண்ணிருக்கலாம் ஆனால் அனந்தாழ்வானுடைய திருவடி சம்பந்தம் என்று சொல்லிக் இரண்டு தனியும் ஸ்லோகத்தையும் சொல்லி எங்களிடத்துல வந்து பழக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதும் தன்னை ஆசோதினாமும் எம்பெருமான் வரித்தான் என்றதனே அனந்தாழ்வான் கண்ணீர் விட்டார் இப்படி எல்லாம் ஒரு வைபவத்தோடு அனந்தாழ்வான் இங்கே இடங்குகள் இருக்கிறார்